رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹுக்கு சுபகானா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா சலாத்தெங்கும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜிதபா சையீதுல் கவுனைன் சையீபுல் ஹரமைன் ஹபீபுல் அமரைன் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையா தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் தயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் அலிசத் அல்லாஹ் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஐக்கமாக கண்ணியமிக்க வளமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுஜல்ல ஜலாலுஹு அம்மன் வாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹுக்கு சுபகானஹோ பல இன்றியமையாத நிலைமைகளை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லா வச்சிருக்கிறார் உதாரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தா துன்பம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை அல்லா வைத்திருக்கிறான் அதே போல லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தா நட்டம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை அல்லா வைத்திருப்பான் அதே போல ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை வைத்திருந்தா மவுத் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நிலைமையை அல்லாஹ் வைத்திருப்பான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கால வைத்திருக்கக்கூடிய இந்த இன்றியமையாத நிலைமைகளை ஒரு மனிதன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த நிலைமைகள் அவனுடைய வாழ்க்கையில வரும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே அல்லாஹுக்கால வைத்திருக்கக்கூடிய நிலைமைகள்ல மிக முக்கியமான ஒரு நிலைமை தான் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் முஸ்லிம் சமுதாயமும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் சோதனைகள் என்று சொல்லக்கூடிய நிலைமை கணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சோதனைகள் என்று சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹுக்கு சுபகான உலகத்துல வாழக்கூடிய ரெண்டு சாராருக்கும் சோதனைகளை கொடுக்கிறார் அதுல முதலாவது சாரார் தான் களிமவை சொல்லி அல்லாவுக்கு பொருத்தமா வாழக்கூடிய முஸ்லிம்கள் இன்னும் ஒரு சாரார் தான் களிமவை ஏற்றுக்கொள்ளாம அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்நிய மக்கள் காப்பீர்கள் இந்த ரெண்டு சாராருக்கும் அல்லாஹால சோதனைகளை கொடுப்பான் இந்த ரெண்டு சாராருக்கும் கொடுக்கக்கூடிய சோதனைகளுக்கு மத்தியில அல்லாஹால பாரிய வித்தியாசத்தை வச்சிருக்கிறான் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்கு அல்லாஹ் குரான்ல ஒரு பெயரை வச்சிருக்கிறான் இபுத்தலா அல்லது இபுத்திலா குரான்ல அல்லா உதாரணம் காட்டுறான் ஓ இது இப்ராஹிம் ரபு இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாத்த அல்லாஹ் சோதித்தான் என்பதாக குரான் அல்லா சொல்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே ஆனா அந்நிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்கு அல்லாஹ் இபுத்திலா அல்லது இபுத்தலா என்ற வார்த்தையை பாவிக்கல்ல அதாப் என்ற வார்த்தையை பாவிக்கிறான் நாங்க உலகத்துல அந்நிய மக்கள் காப்பிர்களுக்கும் நாங்க சோதனைகளை கொடுப்போம் அந்த சோதனைக்கு பேர் அதாப் சோதனை என்பதாக பாவிக்கல்ல வேதனைகளை கொடுப்போம் சின்ன சின்ன வேதனைகளை முதலாவதாக கொடுப்போம் ஏன் மவுத்துக்கு பின்னால பெரிய வேதனையை அவங்க சந்திக்கிறதுக்கு இருக்கிறாங்க ஏன் சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கிறோம் என்றால் இப்ப சரி அந்த மக்களுக்கு புத்தி தோறப்படணும் இப்ப சரி அந்த மக்கள் நல்ல வழியில வரணும் இப்ப சரி அந்த மக்கள் உண்மை என்றா என்னன்னு விளங்கணும் இதுக்காக வேண்டி நாங்க சோதனைகளை கொடுப்போம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லது யார்களே எனவே உலகத்துல வாழக்கூடிய ரெண்டு சாராருக்கும் அல்லாஹு தாலா சோதனைகளை கொடுப்பான் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளுக்கு அல்லாஹுக்கு சுபகான ரெண்டு விதமான பிரயோசனங்களை வச்சிருக்கிறார் முதலாவது தான் ஒரு முஸ்லிமான அடியானுக்கு சோதனை வருவதா அவனுடைய பத்தோலையிலிருந்து சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹால சோதனையை கொடுக்கிறான் அந்த சோதனைக்கு எந்த அளவுக்கு பொறுமை செய்யறானோ அந்த பொறுமைக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் அவனுடைய தரஜாக்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படும் இது முதலாவது விடயம் இரண்டாவது தரஜாக்கள் உயர்த்தப்படும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லது யார்களே அல்லாஹுக்கு சுபகானவத்தால குரான்ல தெளிவாகவே சொல்றான் நாங்க முஸ்லிம்களை சோதிக்கக்கூடிய நேரம் பல விதமாக பல நிலைமைகளை கொண்டு சோதிப்போம் நான் குத்துபாவுடைய ஆரம்பத்துல ஓதின ஆயர் ஓல நபுலு ஒன்னக்கும் விசை இம்மினல் கவு நாங்க சோதிக்கக்கூடிய நேரம் முதலாவது சோதனை பயத்தை கொண்டு நாங்க முஸ்லிம்களை சோதிப்போம் அது எதிரிகளுடைய பயமாக இருக்கலாம் வியாபாரத்துல நட்டம் ஏற்படும் என்ற பயமாகவும் இருக்கலாம் எந்த பயத்தை கொண்டும் நாங்கள் முஸ்லிம்களை சோதிப்போம் ஏன் முஸ்லிம்கள் பொறுமையாக இருக்கிறாங்களா அல்லாவுடைய ஈமான் இல்லாம போகுதா அல்லாவின் மீது ஈமான் அதிகரிக்குதா என்றதை பார்க்கிறது கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இது முதலாவது சோதனை ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் நாங்க பசிய கொண்டு சோதிப்போம் வீட்டுல வறுமையை ஏற்படுத்துவோம் தின்றத்துக்கு வழி இல்லாம ஆக்குவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவங்க அதிச தெளிவா சொன்னாங்க காதல் ஒரு மனிதனுக்கு வருமானம் இருக்குது அது குப்ரின் பக்கம் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு மனிதனுக்கு வறுமை வந்துட்டா என்ன இப்ப வறுமை கொண்டும் செய்யலாம் கையில சல்லியும் இல்ல இவர் எதின் பக்கம் திரும்புவார் வட்டியின் பக்கம் போவார் அல்லது பாவத்தின் பக்கம் போவார் அராசின் பக்கம் சில நேரம் திரும்புவார் நபியோ அதுதான் சொன்னாங்க வறுமையை கொண்டும் எல்லாம் சோதிப்பான் இந்த நேரம் உங்களுடைய பொறுமை எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் உனக்கு சிம்மினல் அம்பால் நாங்க சொத்து சுகங்களை பறிமுதல் செஞ்சும் சோதிப்போம் உங்களுக்கு ஈக்கிரத்துக்கு இடமில்லாம ஆக்குறோம் ஈக்கிரத்துக்கு வீடு இல்லாம ஆக்குறோம் வசிக்கிறதுக்கு நாங்க வீடு இல்லாம அப்படியே பங்களோக்காரன் ஆக்குவோம் நடு ரோட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படியும் நாங்க உங்களைய சோதிப்போம் அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான் குடும்பத்துல மஹபத்தான உயிர்களை பறிச்சும் நான் சோதிப்பேன் குடும்பத்துல சின்ன பிள்ளைகளுடைய உயிரை பறிச்சும் சோதிப்பது சில நேரம் நாங்க யோசிக்கலாம் எங்கட குடும்பங்களுக்கு மத்தியில சின்ன பிள்ளைகளுடைய உயிர்கள் வாங்கப்பட்டிருக்கும் பிறந்த உடனே சின்ன பிள்ளைகள் ஏழு மாசம் புள்ள ஒப்பாத் நேத்தும் ஒரு ஜனாதாக வைத்திருந்தோம் ஏழு மாசம் புள்ள நேத்திர ஒப்பாத் அடக்கக்கூடிய நேரம் பன்னெண்டு மணி கண்ணியத்துக்குரிய நல்லடி யாராலே குடும்பத்துல சின்ன பிள்ளைகளுடைய உயிரை பறிச்சும் அல்ல சோதிப்பார் நபிசல்லாஹு அலைவசல்லமோ ஹதீச தெளிவாக சொன்னாங்க எந்த பெற்றாருடைய சின்ன பிள்ளைகள் சிறு வயதுல வபாத்தாகிறாங்களோ அந்த பெற்றோருடைய கவலைக்கு பகரம் செய்யாமத்துல சொருகன் இல்லாத நபியும் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடி யாராலே இதை சொல்லக்கூடிய நேரம் ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்டாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க கேள்வி யார சூழல்லா நீங்க சொல்றீங்க சின்ன பிள்ளைகள் வப்பாத்தாகினா அந்த பெற்றாருக்கு கியாமத்துல சொர்க்கம் என்பதா அப்ப சில நேரம் சில பெற்றாருடைய குழந்தைகள் அப்படியே வயிற்றுக்குள்ள கருகள் அப்படியே கலஞ்சி போவது யாரு சூழலா எபோட் யார சூழலா எங்கட பாசையில சொல்லணும்னா எபோஷன் யார சூழலாம் அதுக்கு என்ன சொல்றீங்க நபியும் கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க அதுக்கு பின்னாடி சொன்னாங்க எந்த பெற்றாருடைய குழந்தைகள் கருவில் அப்படியே கலைஞ்சு போகுதோ அந்த பெற்றாருடைய கவலைக்கு பகரமும் செய்யாமத்துல சொர்க்கம் இல்லாம சுபகாமல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாரே எனவே சின்ன பிள்ளைகளுடைய உயிரை பதி பறித்தும் அல்லா சோதிப்பார் இந்த நேரம் நல்லா பாக்குறது என்ன அல்லதீன இதா அசாபத் முசீபா உங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டு உங்களுக்கு ஒரு முசீபத் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வந்துட்டு நீங்க அல்லாவின் பக்கம் மீளக்கூடியவங்க அதை அதிக அதிகமாக சொல்லிக் கொண்டிருங்க அல்லா பாக்குறது என்ன சோதனையுடைய நேரம் மனிதன் என்ன செய்யறான் மனிதன் என்ன செய்யறான் அல்லாஹுவின் அல்லாஹுவை யாரே இஸ்லாமிய வரலாறுகள் எடுத்து பார்த்தா ஆரம்ப காலங்கள்ல மக்களுக்கு கொடுத்த சோதனைகளை நாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தா சில நேரங்கள்ல மிம்பர்ல இருந்து சொல்றோம் நாங்க களிமா இல்லாம மௌத்தா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு கடினமான சோதனைகள் அது நபிமார்களுக்கு மட்டுமல்ல சகாபாக்களுக்கு மட்டுமல்ல சலப்பு சாலைகள் மூத்த உலமாக்களுக்கும் அல்லாத்தால சோதனைகளை கொடுத்துதான் நீக்கிறாங்க எந்த அளவுக்குண்டா ஆண் அல்ல ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றான் சூரத்துல் புருஜில அஸ்ஹாபுல் உஹ்தூதுடைய சம்பவத்தை பத்தி சொல்றான் அந்த மக்கள் வேற எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் கொலை செய்யப்படல குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் அவங்க நெருப்புல போட்டு பொசுக்கப்பட்டாங்க ஏன் ஈமான் என்ற ஒன்றை கொண்டதையும் காரணமா மாத்திரம் வேற எந்த காரணமும் இல்ல கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க அல்லாத ஈமான் கொண்டாங்க இதுக்காக வேண்டி மாத்திரம் தான் கொலை செய்யப்பட்டாங்க எங்களுடைய பார்வையில அப்படியே முஸ்லிம்களை உள்ளுக்கு தூக்கி போடுறாங்க எரிக்கிறாங்க சாம்பலாக்குறாங்க அப்படியே முஸ்லிம்களுக்கு தோல்விய மாதிரி இருக்கலாம் முஸ்லிம்கள் கொல்லப்படுற மாதிரி இருக்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு ஆண் நல்லா சொல்றான் இல்ல இல்ல தாலிக்கல் பௌசுல் கபீர் அதுதான் உண்மையான வெற்றி முஸ்லிம்களுக்கு என்பதா அல்லாஹ் குரான் சொல்றான் உண்மையான வெற்றி அல்ல பெரிய வெற்றி என்பதாக குரான் அல்லா சொல்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவே யாராலே ஒரு தனி மனிதனுக்காக இருந்தாலும் சோதனைகள் எல்லாம் கொடுப்பான் சஹாபி ஒரு ஒரு மனிதன் சஹாபியுடைய சம்பவத்தை பார்ப்போம் முசாபிபுரம் அமீர் உதய அல்லாஹுவன் அவங்க மிக முக்கியமான ஒரு சஹாபி எந்த அளவுக்கு இருந்தா மக்கால நபியவங்க இந்த மாதிரி ஒரு சஹாபிய கண்ணாலையும் கண்டில்ல ஏன் அந்த அளவுக்கு லக்ஷரி வாழ்க்கை சுகண்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் முஸ்தாபிபுன் அமையர் அந்த அளவுக்கு பெரிய பணக்கார சஹாபி உலமாக்கள் எழுதுறாங்க ஏழ்நூறு அல்லது எட்நூறு தங்க காசுகள் பெருமதியான உடுப்புதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு பெரிய சஹாபி பணக்கார சஹாபி சுகண்டியான வாழ்க்கை வாழ்ந்த சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க எந்த அளவுக்கு இருந்தா நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்களோட சேர்ந்து இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டாங்க நபியவங்க மக்கால இந்த மதீன ஹிஜரத் போறதுக்கு முன்னால முசாபிபின் உமையரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க முசாப் நீங்க மதீனாக்கு போங்க வைத்து நாங்க வாரத்துக்கு முன்னால மதியனால கொஞ்சம் வேலையில் இருக்கு அதை நீங்க செய்யும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாராலே உலமாக்கள் எழுதுறாங்க முசாபிபின் உமையர் அது எல்லாம் அவளை அனுப்பக்கூடிய நேரம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருந்துச்சு ஈச்சப்பழம் தோட்டத்துலதான் வசிச்சாங்க ஒரே ஒரு உடுப்பு தான் மதீனாக்கு போறாங்க எந்த அலவன்ஸும் கேட்கல நான் அங்க போறேன் எனக்கு இப்படி பெசிலிட்டி எல்லாம் ஓடும் இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் ஓடும் ஒன்றும் கேட்கல அவங்க சொல்லிட்டாங்க நான் போறேன் பேசிட்டாங்க மதீனாக்கு முதலாவது வருஷம் பன்னெண்டு பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க ரெண்டாவது வருஷம் எழுபத்தி ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க மூணாவது வருஷம் பெரிய ஒரு படையை கூட்டிக் கொண்டு மதீனாவுடைய எல்லைக்கு போறாங்க நபியவங்க வாராங்க சொல அல் பத்ரு அலைனா என்ற கவிதையை படிச்சு நபியவங்க அப்படியே வரவேற்கிறாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சஹாபி உகதுடைய யுத்தம் என்று நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யாராலே யுத்தத்துல முதலாவது வலது கை வெட்டப்படுவது இடது கையால் இஸ்லாத்துடைய கொடியை தூக்கி ஜெயிக்கிறாங்க இடது கையும் வெட்டப்படுவது தோல் புஜங்களால இஸ்லாத்துடைய கொடியை தூக்கி தீக்கிறாங்க நடுவால புழக்கப்படுறாங்க ஜனாத கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது நபியோ ஓடோடி வாராங்க வந்து பாக்குறாங்க முசாதிபின் உமைர் ரவி அல்லாஹனுடைய ஜனாதா சிதைக்கப்பட்டிருக்குது கப்பனால மூடப்பட்டிருக்குது கப்பனை பாக்குறாங்க தலை மூடி ஆனா கால் வெளியே கால் மூடி தலை வெளியே சுகாரம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே நபி வந்து ஜனாதாவை பார்த்து சொல்றாங்க முசாப் முசாப் சத்தாகவே சொல்றேன் உண்மையாகவே சொல்றேன் உகதுல முஸ்லிம்களுக்கு படுதோல்வி அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா இந்த உகதுடைய யுத்தத்துல முஸ்தாபிபின் உமேர் நீங்க மாற்றம் வெற்றி என்றதாக நபி அவங்க சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே என்ன செல்ல வாரம் என்றா முஸ்லாபிபுரம் உமேர் அலி அல்லா ஒரு தனி மனிதன் இஸ்லாத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார் ஆனாலும் கடுமையான சோதனை வெளிரங்கமா பார்க்கக்கூடிய நேரம் இப்படி நடனும் அல்ல இப்படி கொடுத்தானா தோல்வி என்பதாக யோசிக்கலாம் இல்ல இல்ல அதுதான் உண்மையான வெற்றி என்பதாக உலமாக்கள் சொல்றார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த காலத்துல நாங்களும் சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இதை நாங்க சோதனையில சேர்க்கிறதா அல்லது வேதனையில சேர்க்கிறதா இந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு அதிகமான சோதனைகள் முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க முஸ்லிம்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுவது அநியாயம் செய்யப்படுவது இதை நாங்க எதுக்குள்ள சேர்க்கிறது கண்ணியத்துக்குரிய நல்லது யார்களே முதலாவது ஒரு விடயத்தை பார்ப்போம் முஸ்லிம்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏன் அதிகமான சோதனைகள் அடுக்கடுக்காக சோதனைகள் அது பகுதி ஒன் பகுதி ரெண்டு பகுதி மூணு இப்படி தொடர்ச்சியாக சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறதுக்குரிய காரணம் என்ன கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் ஹதீஸ்ல தெளிவாகவே சொன்னாங்க இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அல்லாம முபாரக் கூறு ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க சொஹத்துல் என்ற கிதாபில் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க திருமதியில வரக்கூடிய சகிஹான ஹதீஸ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி அவங்க பதினைஞ்சு பாவங்களை சொன்னாங்க பதினஞ்சு பாவங்கள் இந்த பதினஞ்சு பாவங்கள் பூமியில நடக்குதா பதினஞ்சு பாவங்கள் பூமியில வந்துட்டா அல்லாவுடைய சோதனை முஸ்லிம்களுக்கு அடுக்கடுக்காக வரும் வெண்ணீசுக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே நபியா முதலாவது சொன்னாங்க இதத்து இதத்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சொசைட்டிக்கு வரக்கூடிய ஒரு ஹக்கான ஒரு பணமோ அல்லது பொருளையோ தனி மனிதனொத்தன் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடுவான் உதாரணம் ஸ்ரீலங்கா என்று செல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு பணம் இன்னும் ஒரு நாட்டுல இருந்து வருதா அதை ஸ்ரீலங்கால ஈக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் பதவியில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் எடுத்துக்கொண்டாங்க உதாரணத்துக்கு சேர்ந்து எண்ணியத்துக்குரிய அல்லாவின் நெல்லடியாளர்களே நாட்டுல நடக்குதா இல்லையா நபியோங்க சென்ன முதலாவது அடையாளம் ரெண்டாவது சொன்னாங்க வல் அமானத்து மகனமன் வல் அமானத்து மகனமன் அமானிதங்கள் கனிமத்தை போல பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அமானிதம் என்றா என்னன்னு தெரியா அமானிதமான பணம் என்றா என்னன்னு தெரியா இவங்களுடைய சொந்த பொருளை போல பாவிப்பாங்க அமானிதத்துடைய சத்தமும் அவங்களுக்கு தெரியாது என்னத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாராலே ஒரு மனிதன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தாளொன்று தந்துட்டு போறார் ஒரு கட்டொன்று தந்துட்டு போறார் இத அமானிதமாக வச்சுக்கோங்க நான் வந்து எடுப்பேன் அவர் எந்த ரூபாய் தாள்களை தந்தாரோ அதை திருப்பி கொடுக்கிறது தான் அமானிதம் எங்கட சொந்த சொல்லிய போல அமானிதம் பாவிக்க முடியாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாராலே இந்த காலத்தில் அமானிதங்கள் பேணப்படுவதா உள்ளத்தால் யோசிங்க ரெண்டாவது பாவம் மூணாவது நபி அவன் சொன்னாங்க ஜக்காத் கொடுக்கறது கஞ்சசனம் காட்டுவாங்க ஜக்காத்த பதுக்க ஆரம்பிப்பாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆரம்பத்துல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாலே சொல்லப்பட்டது எத்தனையோ இடங்கள்ல சொல்லப்பட்டது யாரெல்லாம் முஸ்லிம்கள் சரியான அமைப்புல ஜக்காத்த கொடுப்பாங்களோ ஒரு யாசகரை கூட வீதியில காண முடியாது எத்தனை பேர் நாங்க பள்ளிவாசல்ல காண்றோம் எத்தனை பேரை வீதியோரங்கள்ல காண்றோம் இன்னும் இந்த யாசகம் கேட்கக்கூடிய கூட்டத்தை ஒழிக்க முடியுதா காரணம் என்ன ஜக்காத் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை நபி அவங்க சொன்னாங்க ஜக்காத்தை பதுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க அவங்க இஸ்லாத்துடைய படிப்பை படிப்பாங்க மார்க்கத்துடைய கல்வியை படிப்பாங்க ஆனா ஆகிரத்துடைய நோக்கம் இல்லாம உதாரணம் இந்த காலத்துல வந்து கேக்குறாங்க அதரத் இஸ்லாமிக் பேங்கிங் கோர்ஸ் ஒன்று செஞ்சா நல்லவே நல்ல ஜொப் ஒன்று எடுக்கலும் நோக்கம் துனியா ஆனா படிக்கிறது ஆகிரா நவிய சொன்னாங்க ஆகிரத்தை தான் படிப்பாங்க ஆனா ஆகிரத்துடைய நோக்கம் அல்ல துனியாவுடைய நோக்கத்துல என்னத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அதுக்கு பின்னால நபி சொல்லாஹு அலைவசல்லமோ சொன்னாங்க யாரெல்லாம் நிக்காஹ் முடிச்சிருக்கிறாங்களோ யாரும் கோவிக்கவானும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே நிக்கா முடிச்சிருக்கிறாங்களோ நிக்காக்கு முன்னால உம்மா உம்மா என்று பின்னுக்கான போன மக்கள் நிக்காக்கு பின்னால மனைவி வந்ததுக்கு பின்னால மனைவிட பேச முழுமையான முறையில கேட்க ஆரம்பிப்பார் உம்மாவை ஒதுக்க வெறுக்க ஆரம்பிச்சிடுவார் சமூகத்துல நடக்குதா இல்லையா எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அதுக்கு பின்னால நம்பி அவங்க சொன்னாங்க கூட்டாளிமார கிட்டே கொள்ளுவாங்க ஈக்கிறத விரும்புவாங்க நண்பர்களோட அதிக நேரம் செலவிடுறத விரும்புவாங்க வாப்ப வந்தா வாப்ப ஒதுக்கிடுவாங்க அந்த வயசாலிக்கு என்ன தெரியும் அந்த கிழவனுக்கு என்ன தெரியும் ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க நபி அவங்க சொன்ன அடுத்த அடையாளம் இதுதான் நடக்குதா இல்லையா பூமியில என்னியத்துக்குரிய அல்லாஹுவின் யாராலே வாலிபர்கள் நண்பர்களோட பேசுறாங்க நாங்க பேச முன்னுக்கு நிக்கிறோம் என்ற அடிப்படையில நிக்கிறோம் அவங்க பேசுவாங்களா பேச நிப்பாட்டுவாங்களா வாப்பட முன்னுக்கு பேச மாட்டாங்க வாப்ப பேசிடுவாங்க அதுக்கு பிறகுதான் பேசுவாங்க வாப்ப ஒதுக்குவாங்க கூட்டாளிமார கிட்டே ஆக்கி சொல்லுவாங்க வாப்போட செலவிடுறதுக்கு நேரம் இல்லை இல்ல வாரம் கூட்டாளிமாரோட அதிகமாக நேரம் கொடுப்பாங்க எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாராலே அதுக்கு பின்னால் நபி அவங்க சொன்னாங்க மஸ்ஜிதுகள்ல சத்தங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு டெஸ்ட் போர்டுடைய மீட்டிங் நடக்குது இல்லாட்டி பொதுக்கூட்டம் ஒண்ணு நடக்குது மஸ்ஜிதுள்ளுக்கு அடிச்சு கொள்றாங்க ஏன் பதவிக்கு வாரத்துக்காக வேண்டி சத்தங்கள் உயர்த்தப்படுவது நபியவங்க சொன்னாங்க மஸ்ஜிதுள்ளுக்கு சத்தங்கள் கூடுதா அல்லாவுடைய சோதனை வரும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே அதுக்கு பின்னால சொன்னா வசாதல் கபீல தபாசிக்கும் ஒகான ஜாயிமுல் கௌமி அருகலகும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சொசைட்டிக்கு தலைவராக வருவார் அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரும் பாவி ஒன்றுதான் தலைவர் நாங்க யோசிப்போம் இவனெல்லாம் தலைவனா இவனெல்லாம் எங்கட தலைவனா இங்க இவரங்கட தலைவரா இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு பாவி ஒரு கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு போவார் அதுக்கு பின்னால் நபி அலை சொன்னாங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூடிடும் மியூசிக் எங்க போனாலும் மியூசிக் எங்க போனாலும் இசை எங்க போனாலும் பாட்டு எங்க போனாலும் தாளங்கள் இந்த காலம் ஒன்று உருவாகிடும் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சந்தேகமே இல்லை அந்த காலத்துல தான் நீக்கிறோம் அதுக்கு பின்னால் நபியம் சொன்னாங்க வலுபிசல் ஹரீர் பட்டாடைகளை சர்வ சாதாரணமாக ஆண்கள் உடுப்பாங்க பட்டாடைகள் சர்வ சாதாரணமாக புழக்கத்துக்கு வந்துடும் கடைசியாக நபி அவங்க சொன்னாங்க மூதாதையர்களை கேச ஆரம்பிச்சிடுவாங்க எங்களுடைய அப்பமா இருக்கு அப்பட அப்பமா இருக்கு மூத்த மக்களுக்கு ஏச ஆரம்பிச்சிடுவாங்க மூத்த மக்களை விடுங்க சகாபாக்களுக்கு ஏசுற காலம் இது கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே கண்ணுக்கு தெரியக்கூடிய உலமாக்களுக்கு ஏசுற காலம் இது மூத்த மக்களுக்கு ஏசாம இருப்பாங்களா நபி அவங்க இந்த பதினைஞ்சு அடையாளங்களை சொல்லிட்டு சொன்னாங்க பூமியில இந்த பதினைஞ்சு அடையாளம் வந்துட்டா அல்லாவுடைய சோதனை வரும் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை வந்துட்டா இல்லையா அதுக்கு பின்னால நபி அவங்க இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க என்ற கிதாப்ல அல்லாம முந்திர் ரஹ்மஹுல்லா அவங்க தெளிவாகவே எழுதியிருக்கிறாங்க அஞ்சு பாவங்களை நபி அவங்க சொன்னாங்க இந்த அஞ்சு பாவம் நடந்துட்டா உலகத்துடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் முஸ்லிம்களுக்கு அடுக்கடுக்காக சோதனைகள் வரும் அதுல முதலாவது பாவம் தான் அல் பாஹிஷா தினா எந்த நாட்டுல கூடுதோ எந்த இடத்துல கூடுதோ அல்லா முந்தின உம்ம காணாத நோய் இல்லா எந்த நாட்டுல தினா கூடுதோ அந்த நாட்டுல முந்தின உம்ம காணாத நோய்களை கொண்டு வருவாங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ் நூறு வருஷத்துக்கு முன்னால எத்தனை பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் நூறு வருஷத்துக்கு முன்னால எத்தனை பேருக்கு கிட்னி பெயிலியர் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு காலம் இருந்துச்சு இந்த மாதிரி நோய்கள் என்றா என்னென்னும் தெரியாத காலம் இந்த காலத்தில் அதுக்கு மறந்தும் இல்லை இல்லையா எத்தனை நோய்கள் மனிதனுக்கு சம்பாதிக்கிறாங்க பரவாசி தள்ளி அப்படியே டெப்லெட்டுக்கே வைத்திருது மருந்து செலவுக்கே வைத்திருது ஹாஸ்பிட்டலுக்கே வைத்திருது எந்த இடத்துல தினா கூடுமோ மகரமுடைய விஷயத்துல பேணுதல் இல்லையோ அல்லாஹ் முந்தின உம்மத் காணாத நோய் உம்மத்துக்கு தருவார் சந்தேகம் இல்லை அதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க லா என் குசுல் மிக்யாலவல் மீதான் லா என் குசுல் மிக்யாலவல் மீதான் அளவு இடையில யாரெல்லாம் புறப்பாடு செய்ய ஆரம்பிப்பாங்களோ அளவு இடையில யாரெல்லாம் மோசடி செய்ய ஆரம்பிப்பாங்களோ நபி அவங்க சொன்னாங்க இல்லா உஹிது பிசினின் வசித்தத்தில் மௌனா வஜௌரி சுல்தான் அல்லாஹு தாலா அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு பஞ்சம் ஒன்றை கொடுப்பான் அது மட்டுமல்ல மோசமான ஒரு ஆட்சியாளன் அந்த நாட்டுக்கு சாட்டிடுவான் முஸ்லிம்களுக்கு எதிராக தான் அந்த ஆட்சியாளன் செயல்படுவான் கணேசக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அளவு இடையில செல்லக்கூடிய நேரம் நாங்க யோசிப்போம் சில்லறை கடை செய்யறவங்க தான் அளவு இடையில மோசடி செய்யலுமே செய்யும் இல்ல இல்லை உதாரணம் ஒருத்தர் ஆபீஸ்ல ஆறு அவர் வேலை செய்யணும் என்றா இவர் அஞ்சரை அவர்ல சைன் பண்ணிட்டு போறார் இதுவும் உலமாக்கள் சொல்றாங்க அளவு இடையில மோசடி தான் குரான் அல்லா சொல்றான் அளவு இடையில யாரெல்லாம் மோசடி செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வயல் என்ற நரகம் இருக்குது என்னியத்துக்குரிய எல்லாரும் நல்லடியார்களே மூணாவது சொல்றாங்க ஜக்காத்து மகரமன் நான் ஆரம்பத்துல சொன்னது யாரெல்லாம் ஜக்காத்த பதுக்க ஆரம்பிச்சிடுவாங்களோ இல்ல அமுனிமா அல்ல வானத்தில இருந்து மலை அப்படியே நிப்பாட்டி போட்டுடுவான் சில நேரங்கள் எங்கட ஊர்கள்ல மலையாக இருக்கலாம் மாசால் எங்கட ஊர்ல நல்ல மலை அதையும் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க சில நேரம் பெய்யக்கூடிய மலைகள் உங்களுக்கு என்று நினைக்க வானம் மக்களுக்கு பெய்யக்கூடிய மலை அல்ல அது மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் பெய்யக்கூடிய மலையில நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் மனிதர்களுக்கு பெய்யக்கூடிய ரஹ்மத்தான மழை இல்லை அது எண்ணியத்துக்குரிய அல்லாஹுமே நல்லது யாரர்களே அதுக்கு பின்னால நாலாவதாக நபி அலை சலாத்து சொன்னாங்க நாங்க எல்லாம் ஆலமுல் அருவாகளை வச்சு ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் உன்னுடைய நீ என்ன மாதிரி உலகத்துல வாழணும் என்று விரும்புறாயோ அந்த அமைப்பில் உலகத்துல வாழுவோம் என்பதாக நாங்க உடன்படிக்கை நல்லாவோட செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் நபி அவங்க சொன்னாங்க லம் என் அசத் யாரெல்லாம் உடன்படிக்க மீறுவாங்களோ உடைச்சிடுவாங்களோ இந்த ஹதீச தெளிவாக கேளுங்க இல்லா சொல்லித்த அலைஹிம் அதுவும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாத ஒரு எதிரிய சாட்டுவான் முஸ்லிம்களை அழிச்சு போடுறதுக்காக வேண்டி கண்ணால காண்றோமா இல்லையா எங்கேந்தோ வந்து ஒத்தன் பள்ளி ஒழுங்கு போறான் ஐம்பது முஸ்லிம்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அப்பாவி முஸ்லிம்களாகவும் இருக்கலாம் எங்கிருந்து வந்தான் இவன் இல்லா சொல்லி அலையின் அது நபியுடைய வாசம் நபி அவன் கடைசியாக சொன்னாங்க எந்த இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சி நடக்கலையோ அந்த இஸ்லாமிய நாடுகள்ல இல்லா ஜுகும் பைனகும் அல்லாஹு சாலா சிவில் யுத்தங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களை வேரோடு அழிச்சு போடுவான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்ப உள்ளத்துல கைய வச்சு யோசிங்கோ முழு உலகத்துல நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய பித்துனாக்கள் அநியாயங்கள் கொலைகள் படுகொலைகள் இதுக்கு காரணம் யார் யாரும் சொல்லவான யூஎஸ் கவர்மெண்ட் என்று சொல்லி யாரும் சொல்லவான இஸ்ரேல் கவர்மெண்ட் என்று சொல்லி உள்ளத்தால ஒவ்வொருத்தரும் யோசிங்க ஒரு விதத்துல முஸ்லிம்கள் அப்பாவி முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுறதுக்கு காரணம் களிமத்தல்ல நானும் நீங்களும் நானும் நீங்களும் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாகலே சோதனைகள் வரக்கூடிய நேரம் எப்ப ஒரு மனிதன் அல்லாஹின் பக்கம் திரும்பலையோ அல்லாவுடைய உதவி ஆதரவு வைக்கலையோ நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி அந்த மனிதனுக்கு கிடைக்காது எப்போ ஒரு மனிதன் அல்லாத மேல உண்மையான தவக்குள் வைப்பானோ எந்த வழியிலேயாவது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவி செய்வார் கடைசியா ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை செல்லு முடித்துக் கொள்றேன் அல்லாம தஹபீர் அஹமத்துல்லாஹி அலேஹ் ஒரு சம்பவம் எழுதுறாங்க எந்த அளவுக்கு இருந்தா அவங்களுடைய காலத்துல ஷாம் நாட்டுல அவங்களுடைய நாடு ஷாம் அல்ல ஷாம் நாட்டுல ஷாம் தேசத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு பெண்ணை பத்தி கேள்விப்படுறாங்க அந்த பெண் இப்படியான பெண் என்றா கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் உணவில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாக கேள்வி அந்த பெண் சாப்பிடாம நாலு மாதங்கள் வாழ்றா என்பதாக கேள்விப்படுறான் யோகா பாக்குறான் அது எப்படி நாலு மாதங்கள் உணவில்லாம வாழ முடியும் ஆச்சரியமான ஒரு விடயமே மனிதனுக்கு இன்றியமையாத விஷயங்கள்ல மிக முக்கியமானதான் உணவு அது இல்லாம ஒரு மனிதன் வாழ்றது சாத்தியம் இல்ல அது எப்படி ஒரு பெண்ணால வாழ முடியும் அந்த சாம் நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபருக்கு கடிதம் ஒன்று எழுதுறாங்க உங்களோட நாட்டில் எப்படி ஒரு பெண் இருப்பதாக கேள்வி இந்த பெண் இருக்கிறது உண்மையா அவங்க ரிப்ளை கடிதம் அனுப்புறாங்க பதில் கடிதம் அனுப்புறாங்க அந்த கடிதத்தை பார்த்த உடனே அந்த பெண்ணை தேடக்கூடிய தேடல் இவருடைய உள்ளத்துல ஆசை அதிகமாகிட்டு ஷாம் தேசத்துக்கு போறாங்க அந்த பெண்ணுடைய வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க வீட்டுக்குள்ள போறாங்க திரைக்கு பின்னால இருந்து கேட்கிறாங்க அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நாலு மாதமா உணவில்லாம வாழ்றீங்களாமே உணவில்லாம ஆரோக்கியமாக இருக்கிறீங்களாமே என்ன காரணம் என்ன ரகசியம் அந்த பெண் சொல்ல ஆரம்பிக்கிறா சொல்றாங்க ஷேர் நான் ஏன் உணவில்லாம இப்படி இருக்கிறேன் என்றா நான் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றா என்னுடைய கணவன் என்னுடைய கணவன் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை உட்ட சுகதாக்கல்ல ஒத்தர் அவர் வபாத்தாகினத்துக்கு பின்னால எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த நாலு பிள்ளைகளுடைய உணவுடைய விஷயத்துல நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் இருக்கக்கூடிய உணவுகளை நாங்க அஞ்சு பேரும் பகிர்ந்துதான் தின்னுவோம் ஒரு கட்டத்துல உணவும் முடிஞ்சிட்டு அக்கம் பக்கத்தால கிடைக்கக்கூடிய உணவுகளை நான் அப்படியே பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் நான் பசியில இருப்பேன் ஒரு கட்டத்துல நான் எல்லா விடத்துல அழுது அழுது துவா செஞ்சேன் பசி மயக்கத்தில் அப்படியே ஒரு கட்டத்துல மயங்கி விழுந்துச்சு அந்த நேரம் ஒரு கணவன் அல்லாஹு தாலா அந்த கனவுல சொருகத்துல என்னுடைய கணவன் ஒரு விசேஷமான உணவுகளுக்கு மத்தியில உட்கார்ந்து அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு அந்த சாப்பாடை நான் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கணவன் எனக்கும் ரெண்டு வாய் அப்படியே ஊட்டி விட்டார் ஊட்டி விட்டவுடன் என்னுடைய கனவு கலைஞ்சிட்டு கன்னியாசுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த பெண்மணி சொல்றா எப்ப நான் கண் விழிச்சனோ என்னுடைய கணவன் என்ன சாப்பாடு ஊட்டி விட்டாரோ அந்த சாப்பாட்டுடைய சுவை என்னுடைய வாயில நான் உணர்ந்தேன் என்னுடைய வயிறும் நிரம்பி இருந்துச்சு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே இந்த சம்பவத்திலிருந்து என்ன விளங்குது என்றா ஒரு மனிதன் என்னதான் சோதனையில போனாலும் நிச்சயமா அல்லாஹ் மேல தவக்குள் வைத்தானா ஒரு நாளும் அல்லாஹ் கையிட மாட்டான் என்ன வழியிலேயாவது அந்த மனிதனை பாதுகாத்துக் கொண்டுதான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்துடைய நிலைமை மாறணுமா உலகத்துடைய நிலைமை மாறணுமா முஸ்லிம்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கணுமா முஸ்லிம்களுக்கு அல்லாவுடைய உதவி அதிகமாக வரணுமா கடைசியாக ஒன்று சொல்றேன் தெளிவாக கேளுங்க செல்றதை கேளுங்க முழு உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கைய அல்ல அரசூலுக்கு பொருத்தமான முறையில வாழாத வரையில இந்த உலகத்துடைய நிலைமையை மாற்ற முடியாது எனவே எந்தெந்த விஷயங்களை பேசி நம்ம கேட்டோமோ இஹ்லாசோட மூக்கு முக்கு மகிழ்ச்சியக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து மறியாம செய்ய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீயும் கொடுக்க ரொம்ப தகுதியானவன் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா கண்ணியமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையில வரக்க செஞ்சிரியா அல்லா எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளா இருக்கிறாங்க யா அல்லா அவர்களுடைய கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயாக சர்வத்துடைய பூஞ்சோலை ஆக்கிடுவாயாக நரகத்துடைய படுகொலை ஆக்காதிருப்பாயாக இறுதி முடிவு நல்லதாக்கி வச்சிடுவாயாக முகமது ரசூலுல்லா என களிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றிடுவாயாக